الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وقال أيضا من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق رسول الله صلى الله عليه وسلم அன்பார்ந்த சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹ் சுபஹானு ஆலா மீண்டும் ஒரு முறை ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கெல்லாம் அளித்தான் சென்ற வருடம் எம்மோடு இருந்து நோன்பு நோற்றவர்கள் தராவை தொழுதவர்கள் இஃப்தார் செய்தவர்கள் சஹர் செய்தவர்கள் பலர் இன்று அவர்கள் மறுமை வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டு இரக்கம் கொண்டு இந்த வருடமும் இந்த ரமதானிலே அவனுக்காக வேண்டி சுஜூது செய்யக்கூடிய மக்களாக அவனுக்காக வேண்டி பசித்திருக்கக்கூடிய மக்களாக அவனுக்காக வேண்டி சாகித்திருக்கக்கூடிய மக்களாக அவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய அமல்களில் ஈடுபடக்கூடிய மக்களாக எம்மை ஆக்கியிருக்கிறான் இது அவனுடைய மிகப்பெரிய நியாமத்தாக அருளாக அன்பாக இருக்கிறது கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே இன்று உலகத்தில் பல கோடி மக்கள் இருக்கிறார்கள் ஈமான் இல்லாமல் இஸ்லாம் இல்லாமல் அந்த மக்களிலும் எங்களை ஈமான் உள்ளவர்களாக அவனை வணங்கக்கூடியவர்களாக ஆக்கியிருப்பது எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய நேமத்தாக இருக்கிறது இதே சந்தர்ப்பத்தில் இதே நேரத்தில் நமது நாட்டில் மட்டுமில்ல ஒரு உலகத்திலும் மண்ணையும் மாட்டையும் மரத்தையும் வணங்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் உலகத்திலே விஞ்ஞானம் தொழில்நுட்பங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் அது உயர்ந்திருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் உலகத்திலே மிக படித்த பண்டிதர்கள் ஸ்பேஸுக்கு போவாங்க விண்ணுலகத்துக்கு செல்வார்கள் அங்கே சென்று வந்த மனிதன் தன்னை படைத்தவன் இந்த மாடு தன்னை படைத்தவன் இந்த சிலை தன்னை படைத்தவன் இந்த மரம் என்று மண்ணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே என்ன சொல்ல வருகிறேன் என்றால் மனிதனுடைய அறிவின் மூலமாக அல்லாஹ் விளங்கிக் கொள்ள முடியாது மனிதனுடைய சக்தியின் மூலமாக அல்லாஹுடைய உண்மையை விளங்கிக் கொள்ள முடியாது அல்லாஹுவின் அன்பு வேண்டும் அவனை விளங்குவதற்கு அல்லாஹுடைய அன்பு இரக்கம் எவர்கள் மீது இருக்கிறதோ அவர்கள் தான் அல்லாஹை விளங்கிக் கொள்வார்கள் அல்லாஹை வணங்கக்கூடியவர்களாக ஆகுவார்கள் எனவேதான் ரசூருல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ரமலான் மாதம் பற்றி சொல்லும் பொழுது மன்சான ரமலான ஈமான எவர்கள் ஈமானோடு நோன்பு நோட்பார்களோ கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சாம ரமலான எவர்கள் ரமலானிலே நோன்பு நோட்பார்களோ ஈமானோ அஹ்திசாபன் அந்த மனிதனுக்கு ஈமானம் தேவை அல்லாஹ் என்னை மன்னிப்பான் அல்லாஹ் இந்த நோன்பை ஏற்றுக்கொள்வான் என்ற நல்ல நல்ல ஆதரவும் தேவை கண்ணியமான சகோதரர்களே நபி அவர்கள் ஏன் ஈமான் வேணும் என்று சொன்னார்கள் யாராவது இங்க இந்து சகோதரர்கள் இருக்கிறாங்களா அல்லது பௌத்த சகோதரர் இருக்கிறாங்களா இல்ல முஸ்லிம் தான் முஸ்லிம் நோம்பு நோக்கும் பொழுது ஈமானோடு நோம்பு நோக்க சொன்னார்கள் அவருடைய அர்த்தம் என்ன ஒரு முஸ்லிம் நோம்பு நோற்பதாக இருந்தாலும் ஈமானோடு நோம்பு நோக்க வேண்டுமா ஈமான் இல்லாத முஸ்லிம்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதை ரசூலுல்லா இசுல்லா அலி செல்லம் அவர்கள் சூசாமாக சொல்லி காட்டுகிறார்கள் ஈமான் என்பது சாதாரணமானதல்ல ஈமான் என்பது நாங்கள் நினைத்து முடிவு செய்வதல்ல ஈமான் என்பது இதுதான் ஈமான் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டு செயல்படுகிறோமே அது ஈமான் அல்ல கண்ணியமான சகோதரர்களே ஈமானை உம்மத்திற்கு சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் இந்த ஈமானை சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா நபிமார்களை அனுப்பினார் சுலைமான் இஸ்லாம் அவருடைய காலத்திலே இருந்த மக்கள் நெருப்பை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் சுலைமான் அலை இஸ்லாம் அவர்கள் மூலமாக நீங்கள் நெருப்பை வணங்க வேண்டாம் அல்லாஹை வணங்குங்கள் என்று அல்லாஹ் சுலைமான இஸ்லாமர்கள் மூலமாக அந்த உம்மத்துக்கு படித்துக் கொடுத்தார் அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய காலத்திலே சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் நீங்கள் சிலைகளை வணங்க வேண்டாம் அல்லாஹை வணங்குங்கள் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக அல்லாஹாலா அந்த மக்களுக்கு படுத்திக் கொடுத்தார் இன்னும் சில நவிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் சில மக்கள் மலக்கு மரங்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் இன்னும் சில மக்கள் ஜின்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் இன்னும் சில மக்கள் முன்னே நபிமார்களை வழங்கிக் கொண்டிருந்தார்கள் இவ்வாறாக ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பிக் கொண்டே இருந்தான் அவர்கள் இந்த உம்மத்துக்கு அனுப்பப்படும் பொழுது அந்த உம்மத் யாரை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் சொல்லுங்க சொல்லுவோம் சுலைமான இஸ்லாம் அவர்கள் நெருப்பு வணங்கியிலும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சிலை வணங்கிய இன்னும் சில நபிமார்கள் நபிமார்களை வணங்கியவர்களிடம் இன்னும் சில ஜின்களை வணங்கியவர்கள் இன்னும் சில மலக்குமார்களை வணங்கியவர்கள் இதெல்லாம் பின் அல்லா என்று சொல்லி அல்லா நபிமார்கள் அனுப்பினார் ரசூல்லா இசல்லாசம் அவர்கள் எந்த உம்மத்துக்கு வந்தார்கள் சொல்லுவாங்க ரசூல்லா இசல்லாசம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வரும்பொழுது அவர்கள் இறை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் சிலை வேற சொல்லுங்க பயான் பெரிய பெரிய உலமாக்கள் வந்து பேசுவாங்க இது ரெண்டு பேரும் பேசுறது நாங்க டிஸ்கஷன் சொல்லுங்க நபி அவர்கள் இந்த உலகத்துக்கு வரும் பொழுது அவர்கள் யாரை வணங்கி கொண்டிருந்தார்கள் இது தெரியாதா சொல்லுங்க சிலை ஈசா அவர்கள் அல்லாவை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் அல்லாஹை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அது நான் சொல்லவில்லை குரான் சொல்கிறது அந்த வல்லார் இந்த வானங்களை பூமிகளை படைத்தவன் யார் என்று அந்த மக்களிடத்திலே நீங்கள் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் என்று சொல்வார்கள் வளைந்தால் படைத்தது யார் என்று சொன்னால் கூட எங்களை படைத்தவன் அந்த அல்லாஹ் ஒருவன் என்று சொல்வார்கள் அல்லாஹை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் சிலைகளை வணங்கவில்லை அல்லாஹ் வைத்தா வணங்கிக் கொண்டிருந்தார்கள் உள்மை எருதுக்கும் என சமாய் வல்லார்கள் இந்த வானங்கள்ல இருந்து பூமிகள்ல இருந்து ரிஸ்க்கு தரக்கூடியவன் யார் என்று நபியே நீங்கள் அவரிடத்திலே கேளுங்கள் அம்மை எம்ளுக்கு சம வல்லமசார் அல்லா உங்களுக்கு பார்வைகளை தந்திருக்கிறான் கேள்விப்புணங்களை தந்திருக்கிறான் இவைகளுக்கு சொந்தக்காரன் யார் என்று கேளுங்கள் மேல் உயிருள்ள ரத்திலிருந்து உயிர் அல்லாதவைகளையும் உயிர் அல்லாத இருந்து உயிருள்ள வஸ்துக்களையும் உண்டாக்கக்கூடியவன் யார் என்று நீங்கள் கேளுங்கள் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் பசைய இவைகள் எல்லாம் தந்தது அல்லாஹான் என்று சொல்வார்கள் மேம்படுத்த அல்லா சொல்கிறான் குள்ளிமனில் அருள் வமம் சீஹா இந்த உலகம் இந்த உலகத்திலே உள்ள எல்லா வசுக்களுக்கும் வசுக்களுக்கும் சொந்தக்காரன் அவைகளை ஆட்சி செய்யக்கூடிய யார் என்று நீங்க அவரிடத்திலே கேளு இன்குஞ்சம் தாளமும் நீங்கள் புத்திசாலிகளாக அறிவாளிகளாக இருந்தால் சரியாக சொல்லுங்கள் என்று நபி அவரிடத்திலே நீங்கள் கேளுங்கள் அந்த அந்த முஸ்லிக்கு நபி அவர்கள் எந்த கூட்டத்துக்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்களத்தை நீங்கள் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள் குழப்பமாய்கிதா நபி அவர்கள் வரும்பொழுது சிலையை வழங்கி கொண்டிருந்தாங்கன்னு நான் படிச்சிருக்கிறோம் ஆனா குரான் சொல்லுது என்னது அவர்கள் அல்லாஹை வணங்கினார்கள் அல்லாஹை ஈமான் கொண்டிருந்தார்கள் அசைக்க முடியாத ஈமான் அல்லாகவே சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய ஈமான் உறுதியாக இருந்தது என்றால் எவ்வளவு பெரிய ஈமானாக இருக்கும் சோதர்களே அவர்களுடைய ஈமான் உதய்பியாவுடைய உடன்படிக்கை நடைபெறுகிறது உதய்பியாவுடைய உடன்படிக்கையுடைய நேரத்திலே முஸ்லிம்களுடைய தரப்பிலே எக்ரிமெண்ட் எழுதுகிறார்கள் எக்ரிமெண்ட் எழுதும் பொழுது பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று சொல்கிறார்கள் சொல்லி எழுதுகிறார்கள் முஸ்லீம்களுடைய தரப்பில் காபிர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா என்ன அர் ரஹ்மான் ரஹீம் புதுசா சேர்க்கிறீங்க பிஸ்மில்லாஹ் என்று மாத்திரம் எழுதுங்கள் அல்லாஹுடைய பெயரை சொல்லி நாங்கள் ஆரம்பிக்கிறோம் என்று மாத்திரம் எழுதுங்கள் என்றால் அவர்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்கள் என்று அர்த்தம் எங்கே பிழை விட்டார்கள் எங்கே தவறு நடந்தது உலகத்திலே அவர்கள் போன்று ஈமான்தாரிகள் யாரும் வாழவில்லை இன்னொரு ஆயத்தில் அல்லா சொல்கிறான் அவர்கள் தனது தேவைகளுக்காக வேண்டி கடல் பிரயாணங்கள் செய்வார்கள் கடல் பிரயாணத்திலே நேரத்திலே காற்றுகள் வேகமாக அடித்து தனக்கு ஆபத்துக்கள் வரும் பொழுது என்று அவர்கள் நினைக்கும் பொழுது நான் ஆபத்தில் மாற்றிக்கொள்ளப் போகிறோம் என்ற எண்ணம் அவர்களுக்கு வரும் பொழுது எந்த கலப்படமும் இல்லாமல் அல்லாஹே சொல்கிறான் எந்த கலப்படமும் இல்லாமல் அல்லாஹை தான் அவர்கள் அழைப்பார்கள் கண்ணியமான சகோதரர்களே குழப்பமாய்க்குதா அவர் என்ன செய்தார்கள் தெரியுமா அல்லாஹவை வணங்கினார்கள் ஆனால் சிலைகளை கிட்ட அண்மையிலே வைத்துக் கொண்டு இந்த சிலைகளின் மூலமாகத்தான் அல்லாஹை நெருங்க முடியும் என்று நினைத்திருந்தார்கள் அதுதான் அவர்கள் செய்த தப்பு அல்லாவை அவர்கள் நிராகரிக்கவில்லை இந்த சிலைகள் இருக்கின்றனவே இந்த சிலைகள் அல்லாஹு எங்களுக்காக வேண்டி பரிந்து பேசுகின்றன எங்களுக்கு உறவிகளை தேடித்தரக்கூடியது இந்த சிலைகள் தான் என்று அந்த மக்கள் கூறினார்கள் அப்படியே விட்டுட்டு எங்கட நிலைமைக்கு நாங்க இறங்குவோம் நாம் அல்லாவை வணங்குகின்றோம் அல்லாஹுவை ஒருவனை அல்லாஹ் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம்தான் ஈமான் கொண்டிருக்கிறோம் அவனுக்காகவே உலகத்திலே வாழ்கின்றோம் இவ்வளவு குழுமி இருப்பது அவனுக்காகத்தான் ஆனால் எங்களுடைய தேவைகளை மாத்திரம் நிறைவு செய்யக்கூடியது எனது வியாபாரம் எனது தேவைகளை நிறைவு செய்யக்கூடியது எனது தொழில் இரு தேவைகளை நிறைவு செய்யக்கூடியது எனது உத்தியோகம் இப்படி நாங்கள் எங்களுடைய ஈமான் இந்த நிலைமையில இருக்கும் என்றிருந்தால் எங்களுக்கும் அந்த மக்கத்து முஸ்லிக்களுக்கும் என்ன வித்தியாசம் சோதனை ஈமான் சரியாக இருக்க வேண்டும் மன்சாம ரமவான ஈமான சாவன் ரமலானிலே நோம்பு நோக்கக்கூடியவர்களுக்கு ஈமான் தேவை இதைத்தான் ரசூல்லா இசல்லாசம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு ஈமான் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை அந்த ஈமான்லே அசைக்க முடியாத நம்பிக்கை வேண்டும் உறுதி வேண்டும் எசை வேண்டும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும் என்றிருந்தால் தான் உங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நீ அல்லாவிடத்திலே கையேந்தினால் ஏற்றுக்கொள்ளப்படும் எப்பொழுதும் அசைக்க முடியாத ஈமான் வேண்டும் சரியான ஈமான் வேண்டும் எனவேதான் எங்களையும் பார்த்து சொன்னார்கள் நீங்கள் நோம்பு நோக்கிறீர்கள் முஸ்லீம்கள் ஈமான் இருக்கிறது ஆனாலும் ஈமானோடு நோம்பு நோருங்கள் என்றார்கள் சிறல்லா அழைத்தவர்கள் இதற்காக வேண்டித்தான் எங்களுடைய நம்பிக்கை சீராக வேண்டும் கொஞ்சம் பிழைக்கும் பொழுதோ கொஞ்சம் தப்பும் பொழுது அல்லாஹ் கோபிக்கிறார் அதற்கு யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் சிறையிலே இருக்கிறார்கள் பல வருடங்கள் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் பல தப்சீர்களே வந்திருக்கிறது ஒரு தனது நண்பர் சிறையிலே விடுதலை கிடைத்து போக போகிறார் அந்த நேரத்திலே அந்த நண்பரை கூப்பிட்டு சொன்னார் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் என்னை பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க அரசன்ட்ட அரச சபையிலே வேலை செஞ்ச ஒருத்தர் ஜெயில இருக்கிறாரு அவர் விடுதலையாக மீண்டும் வேலைக்கு போகிறாரு அரசரை போய் சந்திப்பாரு யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் என்னை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இப்படி ஒருவர் இங்கே இருக்கிறார் என்று அரசரிடம் சொல்லுங்கள் என்று சொன்னதற்காக அல்லாஹ் இன்னும் பத்து வருடங்கள் சிறையிலே வைத்தார் யார் நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் நபிமார்கள் கூட சிறிது சருகள் சிறிய சிறிது சருகள் இது ஒரு ஒரு ஒரு சிறுக்கான காரியம் அல்ல அவரிடத்தில் சொல்லாமல் என்னிடத்தில் சொல்ல இருந்ததை என்று அல்லாஹ் விரும்பினான் எனவே ஒரு பத்து வருடங்களை மேலும் அதிகரித்து சேவையை வைத்தான் அல்லா கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே இந்த அடிப்படையில் ஏன் இந்த ஈமானுடைய விஷயத்தை ஆரம்பத்திலே சொன்னேன் என்றால் எல்லா காரியங்களுக்கும் ஈமான் கட்டாயமானது விசேடமாக ரசூல்லாய் செல்லாத் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் நோன்பு நோக்கிறீர்களா நீங்கள் இரவு காலத்திலே நின்று வணங்குகிறீர்களா உங்களுக்கு ஈமான் தேவை இந்த ஈமானுக்குரிய இஸ்லாமிய வரலாற்றிலே இந்த ஈமானுக்குரிய முதலாவது போராட்டம் இந்த மாதத்திலே பதினெட்டாவது நாளிலே தான் நடைபெற்றது மதுர யுத்தம் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் கண்ணியமான சகோதரர்களே முன்னூறு பேர் ஆயுதங்கள் இல்லாம எந்த ஏற்பாடும் இல்லாம இருக்கிறார்கள் இங்கிருந்து ஆயிரத்தோடு வளத்தோடு ஆயிரம் பேர் வருகிறார்கள் அல்லாஹ் ஈமானுடைய பாடத்தை முதலாவது படித்துக் கொடுத்தான் அல்லாஹ் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் இவர்கள் மக்காவுக்கு நெருக்கமாக சுமார் நானூறு கிலோமீட்டர் தூரம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நெருக்கமாக வந்துவிட்டார்கள் ரசூல்லாய் சல்லாஹ் செல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு இருக்கிறார்கள் முஹாஜிர்கள் சுமார் ஐம்பது ஐம்பத்தைந்து அறுபது அறுபத்தைந்து பேர்கள் தான் முஹாஜிர்கள் மற்ற இருநூத்தி ஐம்பது பேரும் கிட்டத்தட்ட அன்சாரிகள் மதீனாவாசிகள் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு கவலையாக இருக்கிறது இந்த மதீனாவாசிகள் எங்களுக்கு உதவி செய்தவர்கள் எங்களுக்கு இருப்பிடம் இருப்பிடம் தந்தவர்கள் நாம் அந்த தேசத்தை விட்டு மிரட்டி அடிக்கப்பட்ட பொழுது இவர் இனங்களை வரவேற்று உதவி செய்தவர்கள் இவர்கள் மிருதுவானவர்கள் சொத்தானவர்கள் இவர்களுக்கு யுத்தத்தை பற்றி தெரியாது எங்களோட சேர்ந்ததனால இவர்களும் யுத்தத்துக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று கவலைப்படுகிறார்கள் உடனே மிக்கதாதிபன் அம்ரு அலி அல்லாவனும் அவரோடு இன்னொரு சஹாபி சாதர் அலி அல்லாவனும் ரெண்டு பேரும் எழுதி சொல்கிறார்கள் யார சூழல்லா நாங்கள் உங்களை நம்பி வந்திருக்கிறோம் நீங்கள் அல்லாவிடம் எங்களுக்கு உயர் பதவிகளை தருவதாக வாக்களித்து இருக்கிறீர்கள் அல்லாஹு தாலாவிடம் பெற்று தருவதாக சொல்லி இருக்கிறீர்கள் நீங்கள் எங்களை பற்றி யோசிக்க வேண்டாம் என்று சொன்ன பொழுது ரசூல்லாய் சல்லாஜ் அவர்கள் முன்னூறு சகாபாக்களோடு எழுகிறார்கள் வந்து தங்கி இருக்கிறார்கள் தங்கி இருந்து கீழே தலையை வைத்து அழுகிறார்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே மண்டு அழுகிறார்கள் ஈமானுடைய பாடத்தை அல்லாஹ் படித்துக் கொடுக்கிறான் இவர்கள் அழுகிறார்கள் யா அல்லா இவர்கள் அழிந்து விட்டால் இஸ்லாமில் அழிந்தது போன்று உலகத்திலே யாரும் முஸ்லீமாக இருக்க மாட்டார்கள் சங்கடமான கஷ்டமான நேரத்திலே இதோ உன்னிடத்திலே வந்துவிட்டோம் நீதான் உதவி செய்ய வேண்டும் என்று அழுது கொண்டே இருக்கிறார்கள் தலையை தூக்கவில்லை அழுகிறார்கள் அல்லாஹு தலைவரத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் இவரே அலை இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் தலையை உயர்த்தி பாருங்கள் இதோ உங்களுக்கு சோபனம் இருக்கிறது இதோ உங்களுக்கு குட் நியூஸ் இருக்கிறது மலக்குமார்கள் ஆயுதங்களோடு கீழே இறங்குவதை ரசூல்லாய் செல்லல்லாவுடைய செல்லம் அவர்கள் காண்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே இந்த அடிப்படையில் ரமலானிலே நாங்கள் படிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பாடம் ஈமானுடைய பாடம் அல்லாவுடைய நம்பிக்கை அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் ரமலானில் மாத்திரமல்ல ரமலானுக்கு வெளியிலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை எனக்கு வர வேண்டும் எமக்கு வர வேண்டும் எங்களுடைய மனைமார்களுக்கு வர வேண்டும் எங்களுடைய குழந்தைகளுக்கு வர வேண்டும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை எங்களுடைய வாழ்க்கையை லட்சியமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் கமலா நந்தது வெறுமனே இபாத செய்வதற்காக அல்ல இது போன்ற பாடங்களை படிக்க வேண்டும் ஈமானுடைய பாடத்தை மனிதன் படிக்க வேண்டும் அல்லாஹுக்காக வேண்டி உண்ணாமல் பருகாமல் இவ்வளவு காலமும் நாங்கள் இருந்தோம் ஏன் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது ரமலானுக்கு வெளியிலும் இந்த பாடத்தை நாங்கள் கண்டிவு பண்ணணும் தொடர வேண்டும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனை எங்களுக்கு வர வேண்டும் சோதர்களே எனவே இது ரமணானிலே படிக்க வேண்டிய முதலாவது பாடம் ஈமானுடைய பாடம் அல்லாஹுடைய நம்பிக்கை அல்லாவை கொண்டுதான் உலகத்திலே எல்லாம் நடக்கிறது முகா மரத்திலிருந்து ஒரு காய்ந்த இலை விடுவதாக இருந்தாலும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான் அல்லாஹுக்கு தெரியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வர வேண்டும் ஆள் கடலிலே ஆள் கடல் கடலிங்கிறது அதில் ஆக கீழே ஒரு கருப்பு கல் அந்த கருப்பு கல்லிலே ஒரு சின்ன எறும்பு நடந்து செல்கிறது அந்த சத்தத்தை அல்லாஹ் கேட்கிறான் அதை செல்வதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வர வேண்டும் இதற்கு பேர்தான் ஈமான் அடுத்தபடியாக கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே ரமலான்லே அல்லாஹ் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில பீஹில் குரான் ஹுதல்லின்னா இந்த ரமலான் மாதம் இருக்கிறதே இந்த ரமலான் மாதத்திலே தான் அல்லாஹ் ஜெல்ல சாணுவத்தாலா திருக்குறானை இறக்கி வைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும் நான் சிங்களம் நல்ல முறையில் வாசிக்கிறேன் ஆங்கிலம் இங்கிலீஷ் நல்லா வாசிக்கிறேன் தமிழ் நல்ல முறையில் வாசிக்கிறேன் எங்களே எத்தனை பேருக்கு நல்ல முறையில் சரியான முறையில் குரான் எப்படி இறக்கப்பட்டதோ அந்த அடிப்படையில் எத்தனை பேருக்கு அந்த குரானை ஓத முடியும் சோதர்களே எத்தனை பேருக்கு ஓத முடியும் திருக்குறான் என்பது சாதாரணமானதல்ல ஒரு எழுத்து தவறும் பொழுது அதனுடைய கருத்தே மாறிவிடும் ஹா என்ற சத்தம் சிங்களத்துல ஹாயா வேற வேற இருக்குதா ஹா ஹா வேற ஹா இருக்குதா சிங்களத்துல ஹயன்ன விசரை ஹயன்ன மட்டும் இங்கிலீஷ்ல எச் ஹா தமிழ்லையும் ஹா ஒன்றுதான் ஆனா அரபுல குரான் எழுதும் பொழுது ஹா மூன்று சவுண்ட் வரும் இப்பதான் பேசிக் கொண்டிருந்தோம் ஹா ஹா ஹா அல்லாஹு خلق السماوات والارض ஹா அல்லாஹு خلق السماوات والارض குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான் இந்த வானங்கள் பூமிகளை அல்லாஹ் படைத்தான் அல்லாஹ் ஹலக்கசமாவாத்தி வந்திருந்தால் அல்லாஹ் படைத்தான் ஒரு மனிதன் அல்லாஹ் ஹரகஸ்தமாவாத்தி வந்தர் என்று ஓதுகிறான் வானங்கள் பூமிகளை அல்லாஹ் சிறச்சான் இன்னொரு மலர் அல்லாஹ் ஹலக்கஸ்தமாவாத்தி வல்லர் என்று ஓதுகிறான் அல்லாஹ் தான் இந்த வானங்கள் பூமிகளை அழித்தான் என்று வரும் கண்ணியமான அல்லாஹ் எவ்வளவு கோபப்படுவான் உனக்கு நான் திருக்குறானை இறக்கி வைத்திருக்கிறேன் ஓதுவதற்காக உனது வாழ்க்கையிலே நீ அமல் செய்வதற்காக இதனை இதனை வாசிக்காவ வாசிக்க வாசிப்பதற்காவது உனக்கு தெரியாவிட்டால் நீ மனுஷனா என்று அல்லா யோசிக்க மாட்டான கண்ணியமான சோதனை உங்களுடைய எத்தனை பேருக்கு ஒழுங்கான முறையில் ஓத தெரியும் ரமலானுடைய மாதத்திலே தான் அல்லாஹ் திருக்குறானை இறக்கி வைத்தான் அதனை நல்ல முறையில் எங்களுக்கு ஓத தெரியாவிட்டால் எவ்வளவு பெரிய அபார்த்தியசாலிகள் சோழர்களே வயது பிரச்சனை அல்ல நாம் ஒவ்வொருத்தரும் குரான் ஓத நான் பேரப்பிள்ளையும் கண்டாச்சு எனக்கு எப்படி அப்பா ஓத முடியும் என்று யோசிக்க வேண்டாம் சோதர்களே இலங்கையில் தான் அந்த வளமை இல்லை இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளிலும் ஏனைய மேற்கத்திய நாடுகளிலும் குரானுடைய வகுப்பில் அப்பா மகன் மகன் அப்பாவும் மகனும் பேரப்பிள்ளையும் ஒரே வகுப்பில் இருப்பார்கள் குரானை படிப்பார்கள் குரானை படிக்க வேண்டும் சோதர்களே எங்களுடைய குழந்தைகளுக்கு குரானை படித்து கொடுக்க கொடுக்க வேண்டும் எவ்வாறு ஆங்கிலம் படித்துக் கொடுக்க முயற்சி செய்கிறோம் தவறில்லை கட்டாயம் படித்துக் கொடுக்க வேண்டும் சிங்களம் படித்துக் கொடுப்பதற்காக முயற்சி செய்கிறோம் தப்பில்லை கட்டாயம் படித்துக் கொடுக்க வேண்டும் அதே போன்றுதான் கண்ணியமான சூழலே குரானை சரியான முறையில் படித்துக் கொடுப்பதற்கு நாம் என்ன ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு மூன்று விடயங்களை கொண்டு ஒழுக்கம் கற்பித்துக் கொள்ள என்றார்கள் செல்லல்லாஹுலே செல்லவார்கள் முதலாவது உங்களுடைய நபியுடைய சொப்பை அன்பை உங்களுடைய குழந்தைகளுடைய உள்ளத்திலே போடுங்கள் என்றார்கள் செல்லல்லாஹுலே செல்லவார்கள் எனது குழந்தைக்கு நபிகளார் செல்லல்லா அலைய செல்லம் அவர்கள் பற்றியும் அவருடைய குடும்பத்தினுடைய பற்றியும் அன்பிருக்கிறதா சகோதரர்களே உலகத்திலே உள்ள எல்லா விளையாட்டு வீரர்களுடைய அன்பு இருக்கிறது நடிகைகள் நடிகருடைய அன்பு எங்களுடைய குழந்தைகளுடைய உள்ளங்கள்ல இருக்கிறது ஏன் எங்களுடைய உள்ளங்கள் இருக்கிறது அவர்களுடைய உள்ளத்திலே நபிகள் நாயகம் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் பற்றிய அன்பு இருக்கிறதா சகோதரர்களே ரசூலுல்லாய் இந்த உண்மத்துக்காக வேண்டி எவ்வளவு பாடுபட்டார்கள் இந்த உண்மத்தோடு எவ்வளவு அன்பாக இருந்தார்கள் உண்மத்தின் பொழுது நாங்கள் தூரமாக சிந்திக்க கூடாது எங்களோடு ரசூலுல்லாய் செல்லாட்மர்கள் எவ்வளவு அன்பாக இருந்திருக்கிறார்கள் இரக்கமாக இருந்திருக்கிறார்கள் பாசமாக இருந்திருக்கிறார்கள் ஏன் தனது குடும்பத்தை கூட தியாகம் செய்தார்கள் செல்லா அலை செல்லவர்கள் ஒரு தடவை ரசூலுல்லாய் செல்லல்லா வலைவு செல்லும் அவர்கள் ஆயிஷா நாயகி ரவி அல்லா அவரிடத்திலே போகிறார்கள் போன நேரத்திலே ரசூருல்லாய் செல்லா சுமர்கள் கேட்கிறார்கள் ஆயிஷாவே இன்று உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ன வேணும் சொல்லுங்கோ என்று சொன்னார்கள் கண்ணியமான சகோதரர்கள் எங்கட வீட்டு ஆயிஷாக்கள்கிட்ட கேட்ட என்ன சொல்லுவாங்க தூக்கம் வர மாதிரி சொல்லுங்க என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு தான் கல்யாணம் முடிச்சிட்டீங்களா வைஃப்ட கேட்குறீங்க ஆயிஷான்னு ஆயிஷா அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்ட என்ன சொல்லுவா சொல்லுங்க எங்களை வைஃப சொல்லு எல்லாரும் எங்களை வைஃப் தான் எல்லாத்துக்கும் எங்களை வைஃப் தான் குருபானி எங்களை வைஃப்ட கேட்டா நூலு வீட்டுக்கு போமா ஃபேஷன் பக்குக்கு போமா ஹவுஸ் ஆஃப் ஃபேஷனுக்கு போமா இங்கே என்ன இருக்குது அப்படி சில நேரம் கேட்பா சரியா ஆயிஷா ரதி அல்லாவனவரிடத்தை கேட்கிறார்கள் ஆயிஷாவை இன்று உனக்கு என்ன செய்ய வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார்கள் யார் ரசூலல்லா எனக்கு துவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள் யார் ரசூலல்லா எனக்கு இன்று துவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள் ரசூல்லா இசல்லா இசுமர்கள் சொன்னார்கள் ஆயிஷாவுடைய பாவங்களை எல்லாம் தருவாயாக என்று கேட்ட பொழுது ஆயிஷா ரவி அல்லாஹன் அவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியாமல் நபியுடைய வழியிலே விழுந்து உருள ஆரம்பித்து விட்டார்கள் நபி அவர்கள் கேட்கிறார்களா சுருக்கி ஆயிஷா ஆயிஷாவே நான் செய்த துவா உங்களை சந்தோஷப்படுத்தி விட்டதா உன்னை சந்தோஷப்படுத்தி விட்டதா ஏன் இவ்வளவு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாய் என்று கேட்ட பொழுது உலகத்திலே இதைவிட சிறந்த பாக்கியம் எதுவாக இருக்கிறீங்க ரசூருல்லா என்று சொன்ன பொழுது ரசூருல்லாஹி சதல்லா சுமர்கள் சொன்னார்கள் ஆயிஷாவே நான் இப்பொழுது உங்களுக்கு துவா செய்தேன் ஆனால் நான் எனது உம்மத்துக்காக வேண்டி ஒவ்வொரு துலகைக்கு பின்னாலும் துவா செய்து கொண்டிருக்கிறேன் என்றார்கள் சல்லா அலிஸ்லாம் நபி மீது அன்பு வந்ததா சோழர்களே நபி மீது இரக்கம் வந்ததா நபி அவர்கள் எவ்வளவு பெரிய சிரமங்கள் கஷ்டங்கள் வந்த பொழுதும் பொறுத்து கொண்டார்கள் உமத்துக்காக வேண்டி உலகத்திலே உள்ள அத்தனை ஆசாபாசங்களையும் அடக்கி கொண்டார்கள் உம்மத்துக்காக வேண்டி அந்த நபியுடைய அன்பு எனக்கு வந்திருக்கிறதா எங்களுடைய குழந்தைகளுக்கு வந்திருக்கிறதா எங்களுடைய மனைவி மக்களுக்கு வந்திருக்கிறதா யாரோ அரை குறை ஆடையுடன் ஆடுகிறார்கள் அவர்களுடைய அன்பு எங்களுக்கு வந்திருக்கிறது எவர்களோ ஆபாசத்தையும் விபச்சாரத்தையும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பாடல்களுடைய விருப்பம் எங்களுடைய குழந்தைகளுடைய உள்ளத்துக்கு வந்திருக்கிறது அவருடைய அன்பு இவருடைய உள்ளத்துக்கு வந்திருக்கிறது ஆனால் ரசூருல்லாய் செல்லாசனுடைய அன்பு எங்களுடைய உள்ளங்களுக்கு வரவில்லை சகோதரர்களே அந்த அன்பு வர வேண்டும் ரமலான் நந்தது வெறுமனை பாதை செய்வதற்காக அல்ல இந்த பயிற்சியை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்காக வேண்டித்தான் ரமலான் வந்திருக்கிறது ரசூல்லா இஸ்லாம் அவர்கள் எவ்வளவு தியாகங்கள் செய்தார்கள் அல்லாஹாலா எல்லா நபிமார்களுக்கும் கபூல் செய்யப்படக்கூடிய ஒரு துவாவை கொடுத்திருந்தான் எல்லா நபிமார்களுக்கும் கேட்டவுடனே துவா கபூலாகும் ஸ்பெஷல் துவா உண்டு நபிமார்களுடைய துவா ஏற்கனவே அல்லா எல்லாரையும் கபூல் செய்து கொள்றான் ஆனா ஸ்பெஷல் ஒரு துவா எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்தால் அவர்கள் துவா கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார் ரசூல்லாய் அவர்கள் சொன்னார்கள் இன்னி அதாவது நான் எனது அந்த துவாவை ஒழித்து வைத்திருக்கிறேன் நாளைய தியாமத்து நாளிலே எனது உம்மத்தினருக்கு கேட்பதற்காக வேண்டி உலகத்துல மற்ற நபிமார்கள் எல்லாரும் கேட்டு முடிச்சிட்டான் நபி அவர்கள் மாத்திரம் வைத்திருக்கிறார்கள் நாளைய கியாமத் நாளிலே எங்கள் உம்மத்துக்காக உம்மத்தை கேட்பதற்காக வேண்டும் ரசூல்லாய் அவர்கள் எவ்வளவு கட்டங்களை சந்தித்தார்கள் இந்த துவாவை பாவிப்பதற்கு கண்ணியமான சுகர்களே உம்மு அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள் முஸ்லத் இபுனுஜாத் என்ற கிரந்தத்திலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது இந்த சம்பவம் பதிவாக இருக்கிறது உம்மு ஃபந்து ரவி அல்லாஹு தாலான் அவர்கள் கனவு காண்கிறார்கள் ரசூலுல்லாய் சல்லாசம் அவர்களுடைய உடம்பிலிருந்து ஒரு சதை துண்டு வெட்டப்பட்டு தனது மடியிலே வைப்பதாக கண்டார்கள் ஒரு பயங்கரமான கனவு ஓடி வந்து யார் அல்லா இப்படி பயங்கரமான ஒரு கனவை கண்டேன் இதற்குரிய விளக்கம் என்ன என்று கேட்டார்கள் நபி அவங்களோட சாட்சி அது நீங்க பயப்பட வேண்டாம் தாயே என்னுடைய மகள் பாத்திமா ஒரு குழந்தையை பெற்றெடுப்பால் அந்த குழந்தை முதலாவது உமட மடியில தான் வைக்கப்படும் என்று சொன்னார் சொன்னாய் சில நாட்களுக்கு பின்னால் பாத்திமா ரவி அல்லாஹான் அவர்கள் ஹுசைன் ரவி அல்லாஹான் அவர்களை பெற்றெடுக்கிறார்கள் முதலாவது அந்த கனவின் பலன் மாதிரியை கனவுல சொல்லப்பட்ட மாதிரி முதலாவது உம்ம மக்தூமி ரலி அல்லா உம்ம பதர் ரலி அல்லாஹு தாலான் அவர்களுடைய மடியிலே தான் வைக்கப்பட்டுச்சு அவர்கள் துப்புரவு செஞ்சு எல்லாம் செஞ்சு அழகா உடுப்பாட்டி அப்பாட்ட கொண்டே கொடுக்குறாங்க யார் அப்பா யாரு சசூர்லாய் செல்லார் மருடத்திலே கொடுக்கிறார்கள் தனது பேரனோடு எப்படி கொஞ்சி விளையாடுவார்கள் என்பதை பார்ப்பதற்காக மறைந்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உலக வளமை ஒன்று இது தாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட பேரப்பிள்ளைகளோட அப்பா மிச்சம் இறக்கம் உலக வளமைய நாங்க பார்க்கிறோம் உலகத்துல நாங்க பார்க்கிறோம் நாங்க பெற்றெடுத்த தான் பெற்றெடுத்த குழந்தைகளை விட எங்களை விட எங்களோட வாப்பா மாறு எங்களோட எங்களை விட எங்களோட புள்ளுகளோட தான் இறக்கம் பேர புள்ளுகளோட சரியான இறக்கம் கண்ணியமான சகோதரிகளே அந்த குழந்தையை தூக்கிய ரசூல்லாஹி சல்லல்லா அலைவசலம் கொஞ்சவில்லை விளையாடவில்லை அவருடைய முகத்திலே மகிழ்ச்சி தெரியவில்லை அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது உம்மு அவர்கள் ஓடோடி வந்து கேட்கிறார்கள் யார் ரசூலல்லா ஏன் அழுகிறீர்கள் காரணம் என்ன ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஏண்ட இந்த பேர பிள்ளைய ஏண்ட உம்மத்தில் உள்ள ஒரு ஆளை கொலை செய்ய போறாரு எந்த மண்ணில் கொலை செய்யப்படுகிறார் போகிறாரோ அந்த மண் அந்த அந்த ஊருடைய மண்ணை அந்த இடத்துடைய மண்ணை இப்பொழுதுதான் ஜிபரில் இஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்து காட்டி விட்டு சென்றார்கள் என்றார்கள் செல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கண்ணியமான சகோதரர்களே பேரப்புள்ள கொல்லப்பட போற செய்தி தெரியும் எவ்வளவு ஒரு கவலை வரும் அவருடைய நிலைமை எப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே ரசூல்லாய் செல்லா சொர்க்கத்திடத்திலே இருந்திருப்பார்கள் தனக்கு ஒரு பவர்ஃபுல் துவா கிடைக்கப்பட்டிருக்கிறது தன்னிடத்திலே ஒரு துவா இருக்கிறது அந்த துவாவை அந்த நேரத்தில் பாவித்திருக்க முடியும் ஆனால் ரசூல்லாய் செல்லாசம் அவர்கள் தனது உம்மத்தினருக்காக நாளை கேமத்தினாலே கேட்பதற்காக அப்படியே மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய அன்பு எவ்வளவு விசாரமானது ஏன் அவர்கள் மீது எங்களுக்கு அன்பு வரவில்லை தோழர்களே நாளைய கேமத்த நாளிலே கபருள் இருந்து முதலாவது ரசூல்லாய் செல்லாதும் அவர்கள் எழுப்பாட்டப்படுவார்கள் அவர்கள் சொன்னார்கள் நாளைய கேமத்த நாளிலே கபரிலிருந்து எழுந்தவுடன் பாத்திமத்த பிந்தி ஐன பாத்திமா ஏன பாத்திமா எங்க ஏன மகள் எங்க ஐநா ஆயிஷா எனது பொண்டாட்டி எங்க என்று நான் சொல்ல மாட்டேன் நான் கேட்க மாட்டேன் அகூலு உம்மதி உம்மதி எனது உம்மத் எங்கே எனது சமுதாயத்தினர் எங்கே என்று தான் ரசூல்லாய் செல்லாது நாளைய கேமத் நாளிலும் சொல்வார்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு ரசூல்லா இஸ்லாத்தினுடைய அன்பை போடுங்கள் வாஹ்லி வைத்தி ரசூல்லாவுடைய குடும்பத்தினுடைய அன்பை போடுங்கள் மேலும் ரசூல்லா இஸ்லாம் தொடர்ந்து சொன்னார்கள் ஒத்திலாவத்தில் குரான் குரான் ஓதுவதற்கு கற்றுக் கொடுங்கள் நெப்பமாறு கல்லா ரஹ்மத் செய்யணும் நாங்க சின்ன எல்லாரும் நெப்ப மாட்டு தான் ஓயினோம் அவங்க அலிஃபே சொல்லி தரப்பைத்தான் அல்லாஹு தாலாவுடைய கிருப்பையினால் நாங்க குர்வான் ஓயினோம் ஆனா இப்ப காலம் டெவலப் ஆகிருச்சு நாங்க ஓதின அழிப்பே இல்லை இப்ப சரியான முறைப்படி வந்திக்குது இதுக்காக வேண்டி லெப்பமாற குறை சொல்றதுக்காக அல்ல அவங்க ஒண்ணுமே இல்லாத காலத்துல அவங்க சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எங்களுக்கு ஓதி தந்தாங்க ஆனால் சரியான குரான் ஓதுற முறை இந்த காலத்தை வாங்கிக்குது ஐயோ எனக்கு தவறிட்டே என்று விட்டுவிடக் கூடாது கண்ணியமான சோதர்களே எங்களுடைய குழந்தைகளுக்கு சரியான முறையில் சஜ்வீத் முறைப்படி ஓதி கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் சோதர்களே அதே போன்று அவர்களுக்கு தேவையான தீனுடைய அறிவை கொடுக்க வேண்டும் படிக்க வேண்டும் ஒருவர் டாக்டர் ஆக வேண்டும் தீனுடைய டாக்டர் ஆக வேண்டும் ஒருவர் இன்ஜினியர் ஆக வேண்டும் தீனுடைய இன்ஜினியர் ஆக வேண்டும் ஒருவர் ஆக போகிறார் அவர் தீன் உள்ளவராக இருக்க வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் தீனை கொடுக்காவிட்டால் இது உலகத்திலும் நாங்கள் நஷ்டவாதிகள் நாளை மௌத்து குப்பிட்டால் வாழ்க்கையும் நிரந்தரமான நஷ்டத்திலே விழுந்து விடுவோம் சோதர்களே இந்தியாவிலே நடந்த ஒரு சம்பவம் ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் ஒரு கிராமப்புறத்திலே ஒரு மனிதர் நினைக்கிறார் எனது பிள்ளையை நான் பெரிய படிப்பு படிப்பை படிக்க வைக்க வேண்டும் இவன் சாதாரண கல்லூரி படிப்பு மட்டுமல்ல கொலேஜ்ல இருந்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும் என்று யோசித்தார் சிந்தித்தார் வயசாளி மிகவும் மிகவும் வறுமையோடு வாழக்கூடியவர் எப்படியாலும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு புள்ளை யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிட்டார் யூனிவர்சிட்டிக்கு போன பிள்ளைய பார்க்கறதுக்காக வேண்டி வாப்பா கிராமத்துல இருந்து வில்லேஜில இருந்து போறாரு சிட்டிக்கு போறாரு சிட்டியில புள்ள படிக்கிறாரு வில்லேஜில இருந்து அந்த கிராமப்புறத்துல இருந்து வரக்கூடிய மனிதர் மாத்த வருவாரா அவர்ட அந்த பழைய உடுப்போடு பழைய தோற்றம் முகத்துல கொண்டு விழுந்து பயசாலி தோற்றம் ஒரு மிஸ்கின் கோல அப்படித்தானே கிராமத்தில் இருப்பாங்க இந்த தந்தை யூனிவர்சிட்டி உள்ளுக்கு போகிறார் மகன் கூட்டாளிமாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார் மகனுக்கு மகனை பார்த்து கொண்டே போகிறார் எல்லாரும் கேட்கிறாங்க யாரப்பா இது வாரது இவனை கொண்டுமே செல்ல இயலாது ஏன் வாப்பாவுடைய தோற்றத்தை பார்த்து அவனுடைய அந்த சொசைட்டிக்கு பிடிக்குது இல்ல தீன் இல்ல அல்லாவுடைய பயம் இல்ல அச்சம் இல்ல கிட்ட நெருங்க நெருங்க கேட்கிறாங்க யாரப்பா இது என்று உடனே அந்த மாணவர் அந்த வாலிபர் சொல்லுவதால் எனது ஊட்டு வேலைக்காரர் சொல்லுகிறார் கண்ணியமான சகோதரர்களே வாப்பாட பொறுமதி என்ன உம்மட பொறுமதி என்ன அவர்களுடைய அந்தஸ்து என்ன என்று என்பதை படித்து கொடுத்து அல்லாவுடைய அச்சத்தையும் அவர்களுக்கு கொடுத்திருந்தால் ஒரு நாளும் அப்படி சொல்ல மாட்டார்கள் நான் அந்த இடத்துக்கு வந்தவுடனே வாப்பா பார்த்து வாப்பா என்று சொல்ல முடியாவிட்டால் அவர்கள் குழந்தைகள் அல்ல சோதர்களே அவர்கள் மிருகங்களுக்கு சமம் எனவே எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் அறிவை ஊட்ட வேண்டும் இஸ்லாமிய அறிவை ஊட்ட வேண்டும் மார்க்கத்தை கொடுக்க வேண்டும் தீனை கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த குழந்தை நாளைக்கு நாங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் எங்களுக்கு துவா செய்யக்கூடிய குழந்தையாக மாறும் அது மாத்திரமல்ல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால இன்னொரு சம்பவம் இதெல்லாம் கட்டு கதைகள் அல்ல ஆதாரபூர்வமாக யார் யார்கிட்ட நடந்துச்சோ அவர்கிட்ட நேரடியாக எடுத்த செய்திகள் எங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க இல்லாட்டி இமெயில் பண்ணுவாங்க முக்கியமான செய்தி இருந்தா அதுல நீங்க சமூகத்துக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுங்க சொல்லி காட்டுங்க சோசியல் சைட் மினிஸ்ட்ரி இது அதுல ஒரு பகுதி ஹியூமன் ரைட்ஸ் பகுதி அதுல எங்களுடைய ஒரு சகோதரர் ஒரு டாக்டர் ஒருத்தர் வேலை செஞ்சார் அவங்களுடைய தொழில் என்ன அவங்க திடீர்னு போவாங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு ஆட்களோட பேசுவாங்க கலப்பாங்க அவங்களுக்கு எந்த இடத்துக்கும் போகலாம் திடீர்னு ஒரு ஒரு ஒரு கார்டனு போகணும் சும்மா சொல்லுவாங்க பேராதரி கார்டன் கேட்ட மூட சொன்னா அவங்க மூடணும் உள்ளுக்குள்ளாக்களை பத்தி விசாரிப்பாங்க கவுன்சிலிங் செய்வாங்க நீங்க யாரு இனத்துக்கு வந்தீங்க நீங்க யாரு என்ன நோக்கத்தோட வந்தீங்க என்ன செய்யறீங்க நிலப்பாடு என்ன யோசிப்பாங்க ஒரு நாள் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னால என்ன செஞ்சார் அவரு அங்கோட ஹாஸ்பிட்டலுக்கு போனார் அங்கோட ஹாஸ்பிட்டல் யார் இருக்கிற கால்வழி உள்ளவங்களா யாரு மென்டல் கேஸ் உள்ளுக்கு உடனே அழகான மூணு நாலு வாலிபர்கள் அழகான நாலு வாலிபர்கள் கோட் ஷூட் அடிச்சு பாக்குறதுக்கு பசுந்தாயிக்கிறாங்க ஒரு குட்டுவத்துல ஒரு வயோதிப பொம்பளைய தூக்கிட்டு போறாங்க அந்த பொம்பளை சொல்றா எனக்கு பைத்தியம் இல்லை எனக்கு பைத்தியம் இல்லை எனக்கு பைத்தியம் இல்லைன்னு சொல்லி கொண்டு போறாங்க நாலு பேர் தூக்கிட்டு போறாங்க உடனே இவங்க அருள் போனாங்க நாலு பேரை ஒதுக்கினாங்க அந்த தாய் எடுத்தாங்க அந்த தாயோடு ஒரு வேலைக்காரி வந்து இந்த சுடுதண்ணி போத்தல் வச்சிருந்தா தாயோ தாயோடு அந்த வேலைக்காரியை கூட்டிட்டு வந்து இப்படி உட்கார வச்சாங்க இப்ப கவுன்சிலிங் நடக்குது நீங்க யார் கண்ணியமான சகோதரர்களே அந்த பொம்பளை சொல்லிட்டாங்க அழுகுதா எனக்கு பைத்தியம் இல்லை ஆனால் பைத்தியத்தை உண்டாக்குறாங்க அழுகுறா கேட்டா சொல்றா இல்லை வேலைக்காரி பொம்பளைகிட்ட கூப்பிட்டு கேட்கிறாங்க என்ன செய்தி இது அந்நிய குடும்பம் அல்ல முஸ்லிம் குடும்பம் வேலைக்காரி பொம்பளை சொல்றா நாலு ஆம்பளை பிள்ளைகள் இன்னொரு பொம்பளை பிள்ளை வந்து அஞ்சு பேர் பொம்பளை பிள்ளை கிடைச்சவுடனே வாப்பா பெரிய அந்தஸ்து இருந்தாரு பெரிய படிச்சவர் டாக்டரா இருந்தாரு அவர் மூத்தா போயிட்டாரு இந்த பொம்பளை மிச்சம் சிரமப்பட்டு அமெரிக்காக்கு ரெண்டு பேரை கனடாக்கு ரெண்டு பேரை படிக்க அனுப்பினார் திரும்ப சொல்றேன் கட்டுக்கதை அல்ல இப்ப நல்ல நடந்தது நடந்த சம்பவம் நேரடியாக நான் கேட்டது விசாரிச்சவர்கிட்ட கண்ணியமான சோதரிலே பாப்பா மௌத்தானத்துக்கு பின்னால ரெண்டு பேரையும் சிரமப்பட்டு படிக்க வச்சாங்க நான் நாலு பேரையும் இந்த புள்ளையும் ஒரு நாட்டுக்கு அனுப்பி படிக்க வச்சு பட்டதாரியாக ஊட்டில் வைக்கிறார் இந்த நாலு பேரும் நேற்று தான் வந்தாங்க வீட்டுக்கு அமெரிக்காவிலிருந்து இருந்து தங்கச்சிக்கு மாப்பிள்ள பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க இந்த வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு இதுதான் எங்கட உம்மாண்டு காட்டுறதுக்கு வெட்கப்படுறாங்க இதுதான் என்ற தாய் எங்களை பெற்றெடுத்த தாய் நாங்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்த தாய் என்று சொல்வதற்கு கூச்சப்படுகிறார்கள் எனவேதான் பைத்தியகார் ஹாஸ்பிட்டல் போந்துட்டா வெளியே ஓடி போகல வேற ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா எழுதி வந்துருவா எனவே தான் பைத்தியகார ஆஸ்பத்திரியில இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த தாயை கொண்டிருக்கிறாங்க அட்மிட் பண்ணிட்டு போவதற்காக என்று சொல்லிக்கிறார் அந்த தாய் பின்னால பேச ஆரம்பித்திருக்கிறார் நான் இவ்வளவு சிரமப்பட்டு படிக்க வச்சேன் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் எவ்வளவு சிரமங்களை தாய் அந்த அல்லாஹுக்கு தெரியும் ஆனா இந்த புள்ளோருக்கு நான் அல்லாட பயத்தை கொடுக்க இல்லை தாய் என்றால் யார் தகப்பர் என்றால் யார் இவருடைய பொறுமதி என்ன என்பதை மார்க்கம் என்ன சொல்கிறதோ இஸ்லாம் எதை சொல்கிறதோ அதனை இவர்களுக்கு நான் கொடுக்கவில்லை அதுதான் அல்லாஹ் எனக்கு தன் தந்த தண்டனை என்றால் அந்த தாய் கண்ணியமான சுகோதர்களே பெரியார்களே எனவே எங்களுடைய குழந்தைகளுக்கு குரானுடைய அறிவை கொடுக்க வேண்டும் அவர்கள் படிக்கட்டும் இஸ்லாத்தையும் படித்துக் கொடுப்போம் இஸ்லாத்துடைய அறிவையும் கொடுப்போம் பெற்றோருடைய பொறுமதியை தெரிந்து கொள்ளக்கூடிய குழந்தைகளாக அவர்களை நாங்கள் மாற்றுவோம் இதற்காக வேண்டித்தான் ரமலான் வந்திருக்கிறது ரமலானுடைய மாதம் குரான் எத்தனை பேர் ஓதியிருப்போம் இருப்போம் குரானை எத்தனை பேர் படிச்சிருப்போம் நாங்க எனவே எங்களுடைய குழந்தைகளுக்கு குரானை படித்துக் கொடுப்போம் எங்களுடைய மனை மக்களுக்கு குரானை படித்துக் கொடுப்பதற்கான சகல ஏற்பாடுகளும் இருக்கின்றன வெளியெல்லாம் பழப்ப தேவையில்லை இன்றைக்கு எல்லாம் உலகத்துல எல்லாம் லேசாக இருக்கிறது வீட்டுள்ளுக்கு இல்லே உங்களுக்கு ஒன்லைன்ல படிச்சு கொடுக்கலாம் படிச்சு படிச்சு கொள்ளலாம் தஜ்வீத் முறப்படி படிச்சு கொடுப்பதற்காக ஹாபிதாக்கள் இன்றைக்கு தயாராக இருக்கிறார்கள் நீ எங்கெங்கும் கிளாஸ் எல்லாம் அனுப்ப தேவையில்லை ஒன்லைன் இன்டர்நெட் அவன் பண்ணினார் உட்கார்ந்து அவ்வளவு படிச்சு கொள்ளேன் கண்ணியமான சகோதரிகளே பெரியார்களே இந்த அடிப்படையில் குரானுடைய மாதம் குரானை ஓதுவோம் குரானை விளங்குவோம் குரானை படிப்போம் எங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த திருக்குறானை படித்துக் கொடுப்போம் மூன்றாவது இது தக்குவாவை உண்டு பண்ணிக் கொள்ளக்கூடிய மாதம் குத்திப அலைக்கும் ஈமான் கொண்ட விசுவாசிகளே முன்னிருந்த சமுதாயத்தினர் மீது நாங்கள் எப்படி நோன்பை கடமையாக்கிறோமோ அதே போன்றுதான் உங்களுக்கும் நாங்கள் நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம் ஏன் தத்த தத்தகூன் நீங்கள் எல்லோரும் இரையற்றம் உள்ள மக்களாக அல்லாவை பயந்து வாழக்கூடிய மக்களாக வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரமலானை தந்திருக்கிறான் நானும் நீங்களும் யோசிக்கொண்டு சோதரிலே எனக்கு எந்த அளவுக்கு தப்புவா வந்திருக்குது இன்னும் இரண்டு நாட்கள் அல்ல மூன்று நாட்கள் தான் மீதமாக இருக்கிறது எனக்கு தக்குவா வந்ததா என்று செக் பண்ணி பார்க்கணும் சோதனைகளே யாருக்கு தக்குவா வரவில்லையோ அவர்களுக்கு ரமலான் வரவில்லை அவருடைய நோம்பிலே எந்த பிரயோசனமும் இல்லை இது குரானுடைய வாதா குரானுடைய கட்டளை ரமலான் வந்திருக்கிறது தக்குவாவை உண்டு பண்ணிக் கொள்வதற்காக வேண்டி வெறுமனை இபாதை செய்வதற்காக அல்ல சென்ற வருடமும் சொன்னேன் என்பது பாட்டம் ரமதான் எங்களுடைய வாழ்க்கையில் தப்புவாவை உண்டு பண்ணிக் கொள்ள வேண்டும் நோம்பு பிடித்திருக்கிறோம் நோம்பு எல்லாம் முடிச்சதுக்கு பின்னால நோம்புல பாவம் செய்ய மாட்டோம் நோம்பு முடிச்சதுக்கு பின்னால ஒரு பாவத்தை நாங்கள் செய்ய நினைக்கும் பொழுது அல்லாஹுடைய சிந்தனை வர வேண்டும் அதுக்கு பேர் தப்புவா இன்னல்லதீன தகவல் இதாவஸ்தகம் தாய்பும் சேத்தானி தரக்கரூ பைதாகும் முகத்திருவோன் தக்குவாதாரன யாரு தெரியுமா சில வேலை இப்படி எல்லாவுடைய பயத்தோட சிந்தனையோட நாங்கள் முப்பது நாளும் கழிச்சிட்டோம் தக்குவா வந்திருக்கிறது பிறநாள் செய்தான் சைத்தான் லேசா வருவான் தட்டி பார்க்கறதுக்கு நாங்களும் தயாராகவும் பாவம் செய்வதற்கு ஆனால் பாவம் செய்ய தயாராகும் போது சதக்கரும் எங்களுக்கு சிந்தனை வரும் இது கூடாது ரமலானிலே நாங்கள் அமல் செய்தோம் இபால் செய்தோம் தக்குவாவை நாங்கள் சம்பாதித்தோம் இப்பொழுது நான் இந்த பாவத்தை செய்தால் அது அர்த்தம் இல்லாமல் போய்விடும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் நான் அல்லாஹை பயப்பட வேண்டும் என்று சிந்தனை வந்துவிட்டால் பைதாக முகுசிரோன் அவர்கள் விழித்துக் கொண்டு பாம் செய்யாமல் விட்டு விடுவார்கள் என்று புறான் சொல்கிறது அதற்கு உமர் அலி அல்லாமுடைய காலத்திலே ஒரு வாலிபர் பள்ளியோடு தொடர்பாக இருந்தவர் முன்சப்பிலே தொடரக்கூடியவர் எந்நேரமும் பள்ளியோடையே தொடர்பாக இருப்பார் அந்த வாலிபரை அந்த பாதையிலே உள்ள ஒரு வயது வந்த பெண்மணி ஒரு குமரி பெண் தனது வழி கெடுக்க வேண்டும் என்று ட்ரை பண்ணி கொண்டே இருந்தார் இவர் மாட்டிக்கொள்ளவே இல்லை ஆனால் ஈமான் பலவீனம் எல்லோருக்கும் ஏற்படும் சஹாபாக்குடைய காலத்தை வாழ்ந்த வாலிபர் எனவே அந்த வாலிபர் அந்த பெண்மணியோடு செல்கிறார் பெண்மணியோடு சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ளே நுழைகிறார்கள் கதவு மூடப்படுகிறது கதவு மூடப்பட்ட உடனே வாலிபர் தக்குவா உள்ளவர் தக்குவா உள்ளவர் சில வேலை பாவங்கள் செய்து நினைத்தாலும் அவருடைய தக்குவா உண்மையான தக்குவாக இருந்தால் அவரை பாவம் செய்ய விட மாட்டாது இந்த நேரத்திலே அல்லாஹுடைய பயம் வருகிறது அச்சம் வருகிறது தன்னந்தனியை இந்த இந்த வீட்டுக்குள்ளே தன்னந்தனியாக மாட்டிக்கொண்டேன் இந்த பெண்மணியோடு நான் இப்பொழுது செய்ய போகும் வேலை அல்லாஹ் விரும்பாத வேலை அல்லாவுடைய கோபத்தை கொண்டு வரக்கூடிய வேலை என்ற சிந்தனை வருகிறது ஒரு திருக்குறானுடைய வசனம் அவருக்கு ஞாபகத்துக்கு வருகிறது நான் இப்பொழுது ஓதின திருக்குறானுடைய வசனம் إن الذين اتقوا إذا مسهم طائف من الشيطان تذكروا உள்ளவர்கள் யார் தெரியுமா எப்படிப்பட்டவர்கள் என்றால் சில வேளை அவர்களை செய்தான் வழிகெடுத்தாலும் திடீரென அல்லாவுடைய ஞாபகம் வந்து வரும் விழித்துக் கொள்வார்கள் என்று இந்த இந்த குரானுடைய வசனத்தை இவர் சத்தம் போட்டு ஓடுகிறார் ஓதுகிறார் உடனே கீழே விழுந்து விடுகிறார் மயக்கம் போட்டு விழுந்துருவார் திரும்பவும் விரும்புகிறார் எழுப்பி பார்த்தா பொம்பளை புள்ள முன்னு கீக்கிறார் மீண்டும் மோதுகிறார் இன்னல்லதீன என்று இந்த திருக்குறார் வசனத்தை ஓதி அப்படியே கீழே விழுகிறார் மௌத்தா போகிறார் பின்பு அந்த வாலிபர் அடக்கம் செய்யப்பட்டார் ரொம்ப அலி சொல்லப்பட்டது இந்த மாதிரி ஒரு வாலிபருக்கு நடந்துச்சு அவர் மௌத்தா போயிட்டாரு ரொம்ப அலி அவர்கள் எனக்கு அந்த கபூரை காட்டுங்க என்று சொன்னார்கள் அந்த கபூரடிக்கு போய் ஜனாசா தொழுதுட்டு சொன்னார்கள் வலிமன் ஜென்னதான் யார் அல்லாவுடைய சன்னிதானத்தில் நிற்க வேண்டும் என்ற பயம் அச்சம் எவர்களுக்கு ஏற்படுமோ அவர்களுக்கு அல்லா இரண்டு சொர்க்கங்களை கொடுப்பான் என்றார்கள் உமரை எல்லாம் சொன்ன பொழுது கபரிலிருந்து சத்தம் வருகிறது கத ஆசானிமா ரப்பி அந்த இரண்டு சொர்க்கங்களையும் அல்லாஹ் எனக்கு தந்து விட்டான் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே தக்குவா என்பது இதுதான் இரையச்சம் என்பது இதுதான் நாங்க வாயால் எனக்கு தக்குவா இருக்குதுன்னு சொல்றோம் ஆனா உள்ளம் கெட்டிக்குது மத்தவனை பத்தி கெட்ட நம்பிக்குது என்ன கண்ணால கண்ணால காட்டுற அவன் வந்துட்டு போறாரு இதெல்லாம் பாவம் ஹா என சொல்ல கண்ணுடைய மோசடி என்ன தெரியுமா சூழ்நிலை ஒரு ஒரு வாராரு நாங்க பேசுறோம் சிரிக்கிறோம் அவர் போனதுக்கு பின்னால கண்ணால காட்டுறோம் போறாரு இது கூட பாவமாக இருக்கிறது எங்களிடத்திலே உள்ளம் சீராகவில்லை உள்ளம் கெட்டிருக்கிறது கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே உடன் பிறப்புகளே எங்களுடைய வாழ்க்கையை சீராக்க வேண்டும் தக்குவாவை உண்டு பண்ணிக் கொள்ள வேண்டும் ஆரம்பத்திலே சொன்னேன் ஈமான் பிரதானமானது ஈமானை இந்த வராணி மூலம் உண்டு பண்ணிக் கொள்ள வேண்டும் இரண்டாவது குரானுடைய மாதம் குரானை ஓதுவோம் விளங்குவோம் படிப்போம் எங்களுடைய குழந்தைகளையும் குரானை படித்த குழந்தைகளாக மாற்றுவோம் மூன்றாவது தப்புவா உள்ள மக்களாக நாங்கள் அனைவரும் ஆக வேண்டும் நாலாவது கட்டம் ஒரு சோதனை இன்ஷா அல்லா இப்ப தௌபா எல்லாம் செஞ்சு முடிஞ்சதுக்கு பின்னால நாங்க வாசலை விட்டு வெளியே போக்கல ஜிப்ரியல் இஸ்லாம் அங்க பார்த்து கொண்டிருப்பாங்க ஒவ்வொருத்தராவா உங்களுக்கு பாமன் புத்தண்டாச்சு சர்டிபிகேட் கிடைக்க போகுது அப்படியா ஆனா நாளைக்கு காலையில நாங்க செய்ய போற வேலையை பார்த்தா அப்படித்தான் விளங்குது ஜிப்ரீல் இஸ்லாம் எங்களுக்கு எல்லாருக்கும் சர்டிபிகேட் தந்துட்டாங்க உங்களை எல்லாருடைய பாவத்தையும் நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லி ஏனென்றால் நாளைக்கு தான் நாங்க பஜாருக்கு இறங்க போறோம் எங்களை கொண்டாட்டி இறங்க போகிறார்கள் எங்களுடைய மனைவிமார்கள் இறங்க போகிறார்கள் எங்களுடைய பெண் மக்கள் பஜாரில் இறங்க போகிறார்கள் இந்த ஊரில் எப்படியோ தெரியாது இதே நேரத்தில் கண்ணியமான சோதர்களே கேபிட்டல் பக்கம் எங்களுடைய தலைநகரம் பக்கம் கொஞ்சம் நாங்க போய் பார்த்தா கண்ணியமான சோதர்களே சீரழிகிறார்கள் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இருபத்தி ஒன்பது நோன்புகளையும் இருபத்தி ஏழு நோன்புகளையும் பிடித்து பக்குவமாக வாழ்ந்தவர்கள் ஒரே இரவில் நின்று விற்க போகிறார்கள் சோதர்களே ஷாப்பிங் போகக்கூடாது என்று சொல்லவில்லை எனது மனைவி விரும்புகிறாள் அவருடைய ஆடையை அவளே வாங்க வேண்டும் என்று கண்ணியமாக ஒழுக்கமாக நானே கூட்டிட்டு போயிட்டு சாமனை வாங்கிட்டு நானே கூட்டிட்டு வந்து உண்டது ஒரு செய்தி அதுவும் போகாமிக்கிறது நல்ல ஆனால் கண்ணியமான சூழலே இன்றைக்கு எல்லாரும் சீரழிகிறாங்க நான் கண்ணால பார்த்த ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்னால உள்ளாடை என்பது ராசியமாக விற்கப்பட வேண்டியது ராசியமாக வைக்க வேண்டியது கடையில் உள்ள வேலை செய்யற பொடியமார் வச்சு பாக்குறாங்க டாட்டா கணக்காய்க்க பாருங்க எவ்வளவு பெரிய கேவலமான செய்தி சகோதரர்களே ஈமானை விற்க போகிறார்கள் ஈமானை இல்லாமலாக்க போகிறார்கள் செய்த அவர்களை எல்லாம் அங்கே வித்துட்டு வரப்போகிறார்கள் இதற்கு இடமளிக்க கூடாது சகோதரர்களே நாங்கள் இரக்கம் காட்ட வேண்டும் பாசம் காட்ட வேண்டும் அவர்களுடைய உரிமைகளை கொடுக்க வேண்டும் அவர்களுடைய ஆசைகளை மதிக்க வேண்டும் கேட்பதை வாங்கி கொடுக்க வேண்டும் ஆனா எல்லை மீறக்கூடாது சகோதரர்களே எல்லை மீறக்கூடாது சும்மா அநியாயமா கேவலமாக சீரழிகிறார்கள் இல்லை சரியான ரஷ்யான நேரம் நடக்கக்கூடிய அநியாயங்களும் அச்சூழியங்களும் ஏண்ட கொண்டாட்டி அப்படி இல்லமாண்டு நான் சொல்ல முடியும் ஆனா அங்க போய் பார்த்தா தான் விளங்கும் எனவே கண்ணியமான சகோதரிகளே பெரியார்களே கண்ணியமான ரமலான் எங்களிடத்திலே வந்திருக்கிறது அதனை கண்ணியமாக நாங்கள் வழியனுப்ப வேண்டும் நாங்கள் யாரும் இந்த மாதிரி கேவலமாக அந்த ரமலானை வழி அனுப்ப கூடாது சோதர்களே இருபத்தேழுல எங்களுக்கு மன்னிப்பு தாரன் யார் சொன்னது இருபத்தேழோட நாங்க எல்லாம் மண்டைக்கு பிறந்த பாலகம் மாறுன்னு சொன்னது யார் சொன்னது எல்லாரையும் தொட்டில் கொண்டா எடுத்துட்டு போகணும் மண்டையை பிறந்த பாலகம் தானே கண்ணியமான சகோதர்களே எங்களுக்கு தெரியாது நிச்சயம் அல்ல மன்னிப்பான் இருபத்தி ஏழு மட்டும் இல்ல இருபத்தி ஒன்பது இது முப்பதாம் தேதியோட அல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கிடுவான் மறுவ வார ரமலானுக்கு தான் முடிச்சு பார்ப்பான் அல்ல அல்லாஹ் எந்த நேரமும் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் மட்டுமில்ல எங்களுக்கு மேல உள்ள ஆக்களும் பார்த்து கொண்டிருக்கிறான் ஒரு செய்தி என்று சொல்றது எல்லாருக்கும் தூக்கம் வருது போய் முடிச்சு கொள்வோம் எங்களோட ஊர் கம்பல ஊர்ல பெரிய ஹாஜியார் இருந்தார் இம்பாலா ஹாஜியார் அவருக்கு பேரு நோரலியில் அவர் கடை வச்சிருந்தார் நோர்வேல ஹோட்டல் வச்சிருந்தாரு டெய்லி ஏழு மணிக்கு அவரோட வேன்ல தனிய பின்னு சீட் அவர் இந்த சைஸ் இருப்பாரு இப்படி உட்காருவாரு முன்னுக்கு டிரைவர் கூட்டு வருவார் ஏழு மணிக்கு வரும் டிரைவர் எப்படியாலும் பாக்குற அவசரமா வீட்டுக்கு வந்து சேரணும் ராஜியார் எப்போ இப்படி உட்கார்ந்தாருன்னா தூங்கிடுவாரு கம்பலைக்கு வந்து இறங்குவார் மலையில இறங்கணும் எப்படி ஆனா ஹாஜியாருக்கு டிரைவர் சரியான பயம் இருந்து சரியான பயம் ஆனால் அவர் நேர்ச்சுಕೊಂಡಿக்கிற ஹாஜி அலப்பவும் தூக்கம் நான் ஒரு நாள் ஸ்பீட வாராரு ஏதோ அவருக்கு தேவை போல டிரைவர் வந்து வந்து கொண்டிருக்க போல ஒரு நாய் பட்டு பெரிய ஒரு சத்தம் ஆறு ஒரு சத்தம் ஆஜியார் அப்படி கேட்டார் பஷீர் என்ன ஆஜியார் என்ன சத்தம் இல்ல ஹாஜியார் தென்னை மட்டை உண்டு சொன்னார் என்னது தென்னை மட்டை உண்டு இன்னும் கொஞ்சம் தூரம் வரும்பொழுது மூணு நாய் ஒன்று கீக்குது மூணு நாய் ஒன்று கீக்குது விலங்கு என்ன ஆஜியார் சொன்னாலும் பஷீர் ஓ முன்னுக்கு மூணு தென்னை மட்டைக்கு பார்த்து போவாப்பான்னு சொன்னாங்க கண்ணியமான சகோதரிகளே இதை மாதிரி தான் நாங்க நினைக்கிறோம் அல்லா ரமலானோட எங்களை பார்க்க மாட்டாங்க எல்லாம் முடிஞ்செல்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு புதுசாக நாங்கள் செய்வோம் நினைக்கிறோம் புதுசாக தான் நாங்கள் பாவம் செய்கிறோம் இல்லை கண்ணியமான சோதரிலே வாபுது ரப்ப ஹத்தா எத்தியக்கல் மௌத்து வரைக்கும் நீங்க அல்லாவை பயந்து பயந்து நீங்க அல்லாஹை பயப்படுங்கள் அல்லாஹை வழிபடுங்கள் எங்களுக்கு மன்னிப்பு இருக்கிறதா எங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டானா எங்களுக்கு ராமன் கிடைத்ததா எங்களுக்கு மஃபரத் கிடைத்ததா நரளி விடுதலை கிடைத்ததா என்று யாருக்கும் தெரியாது சகோதரர்களே யாருக்கும் தெரியாது ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் பயங்கரமான நிலைமையில் இருக்கிறோம் அல்லாஹு தாராவிடத்திலே அழுது கெஞ்சி எங்களுடைய தேவைகளை நாங்கள் அல்லாஹு தாராவிடத்திலே சொல்வோம் நாட்டிலே எவ்வளவு பெரிய தேவை இருக்கிறது நாட்டுடைய நிலைமைகள் சீராக அல்லாஹு தாராவிடத்திலே துவா கேட்போம் இன்றைக்கு வெளிநாடுகளிலே மியன்மார்ல சுமார் முன்னூறு பள்ளிவாசல்கள் மூடப்பட்டிருக்கிறது யாரு கவனம் சகோதரர்களே ரமலானுடைய மாசத்திலே அல்லாஹுவை வழங்க வேண்டிய இந்த நெட்டிகளை அல்லாஹுக்காக வேண்டி கீழே வைத்து வழங்க வேண்டிய பள்ளிவாசல்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் மூடப்பட்டிருக்கிறது முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட எங்களுடைய களிமா சொன்ன சோதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த கவலை எங்களுக்கு எப்பொழுதாவது வந்ததா சோதர்களே நாளை அல்லது நாளை மறுநாள் ஒரு நாளைக்கு நாங்கள் பிறநாள் கொண்டாட போகிறோம் ஆடைகள் எல்லாம் எடுத்து உழுப்பெல்லாம் எடுத்து ரெடியாக இருக்கிறோம் அந்த மக்களுக்கு என்ன பெருநாள் சகோதரர்களே இந்த நேரத்தில் அவர்கள் எப்படி இருப்பார்கள் அந்த கவலை எங்களுக்கு வந்ததா மல்லம் முஸ்லிமின் பலைசமின்னா முஸ்லிம்களை பத்தி கவலைப்படாதவன் எங்கட உம்மத்தை சேர்ந்தவன் அல்ல என்றார்கள் செல்லல்லா வலைய செல்லும் அவர்கள் எனவே கண்ணியமான சகோதரிகளே பெரியவர்களே உடன்பிறப்புகளே எங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹு தலாவிடத்திலே நாங்கள் தரம் சாட்டுவோம் எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய தப்புகள் எங்களுடைய தவறுகளை அல்லாஹ் தாலாவிடத்திலே கெஞ்சி மன்றாடி கேட்போம் எங்களுடைய உள்ளங்கள் அழ வேண்டும் அவுபக்கர் சித்தி இறையல்லாமல் சொல்கிறார்கள் நீங்க அழுங்கள் அழுது அழுத அல்லாஹுத்தாலாவிடத்திலே செஞ்சு கேளுங்கள் உங்களுக்கு அழுகை வரவில்லையா நீங்கள் அழுவது போன்று செய்கிறை செய்யுங்கள் கெஞ்சுங்கள் அல்லாஹுத்தாலாவிடத்திலே உள்ளத்தால அலரும் சோதரே கண்ணால கண்ணீர் வடிகளும் தோபா சொல்லி தருவாங்க அதைகள சம்பிரதாயம் முன் செஞ்ச பாவம் பின் செஞ்ச பாவம் அதை சொல்லி தருவாங்க ஆனா அது அசல் தோபா இல்லை நானே இந்த உள்ளத்தால் அலரும் சகோதரே எங்களுடைய கண்களால் கண்ணீர் வடிக்க வேண்டும் அல்லாவுத்தானத்திலே செஞ்சு கேட்க வேண்டும் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் சொல்ல வேண்டும் குடும்பத்திலே பிரச்சனை வியாபாரத்திலே பிரச்சனை உத்தியோகத்திலே பிரச்சனை எல்லா பிரச்சனையும் அல்லாவிடத்திலே கொடுப்போம் அல்லாஹ் தாலாவிடத்திலே தாக்குவோம் கண்ணியமான சோதரர்களே இப்படி எங்களுடைய விஷயங்களை நாங்கள் செஞ்சு கொள்வோமே ஆனால் அல்லாஹு தாலா இந்த ரமலானை பரிபூர்ணமான பிரயோசனம் பெற்றதாக எந்த நோக்கத்துக்காக வேண்டி ரமலானை எங்களுக்கு தந்தானோ அந்த நோக்கத்தை அடைந்தவர்களாக அவனுடைய ரஹமத்தை பெற்றவர்களாக மகுரத்தை பெற்றவர்களாக நரக விடுதலை பெற்றவர்களாக அல்லா ஜெல்ல சானுவத்தாலா இந்த ரமலானிலே ஆக்குவான் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது நிச்சயம் சத்தியம் அல்லா மன்னிக்க கூடியவன் அல்லா இரக்கமானவன் அல்லா பாசமானவன் அல்லா எங்களை எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறான் கேட்கும் வரையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் அறியாதே நீ கேள் நான் உனக்கு தருகிறேன் நிச்சயமாக எங்களுடைய துவாக்களை கபூல் செய்யக்கூடியவன் எங்களுடைய சீர்பார்களை கபூல் செய்யக்கூடியவன் எங்களுடைய சௌபாக்களை கபூல் செய்யக்கூடியவன் இந்த நம்பிக்கையோடு நாங்கள் கேட்போம் சொன்னா கண்ணியமான சோதர்களே பெரிய ஒரு மாற்றத்தோட இந்த ரமலானுக்கு நாங்க செய்யணும் அதை அதை அதை நாங்கள் வழி அனுப்பிடும் இன்ஷா அல்லா இந்த அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் செயல்படுவோம் எல்லாம் எல்லாம் எல்ல ஷானவோ தாலா எதெல்லாம் பேசணுமோ கேட்டுமோ அதன் பிரகாரம் மோத்து வர இஹலாசுர மல்சீரத்துக்கு தொகுதி செய்வானாக யா அல்லா எங்களுடைய பாங்களை மன்னித்தல்வாயாக யா ரப்பே ரஹ்மானே அல்லா எங்களை சீராக்கிறியா அல்லா யா பரிபூர்ணமான ஈமானை தந்து விடியா அல்லா யா குரானுடைய விளக்கத்தை எங்களுக்கும் எங்களுடைய குழந்தைகளுக்கு தந்து விடியா அல்லா உண்மையான தக்குவாவை தந்து விடியா அல்லா உண்மையான இறையச்சத்தை தந்து விடியா அல்லா நாவிலே உள்ள தக்குவா இல்லையா அல்லா உள்ளத்தால உள்ளத்தால் உன்னை பயப்படக்கூடியவர்களாக எங்களை மாற்றி அருவாயாக இந்த பயானை எமது இணையதளமாகிய W W W dot Tamil Bayan dot மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும்